அன்னை பத்துனர் இல்ல அன்னை பத்து என்ன சொன்ன நல்லா தெரியணும் இப்ப அன்னைனா அன்னைனா அம்மான்னு அர்த்தம் இது ஏதோ அம்மா மேல பாடுற பத்துன்னு சொல்லக்கூடாது ஆனா இன்னைக்கு அன்னைங்கிறது அம்மா தான் குடிக்குது ஆனாலும் அன்னைங்கிறது என்ன சொல்ல குறிச்சதுன்னு கேட்டா ஒரு தோழி தன்னுடைய தோழி அழைச்சான ஒரு பெண் ஒரு தன்னுடைய தோழி அழைச்சான்னா அன்னைன்னு அழைப்பான் இன்னொரு சொல்லு தலைவனை சொல்லுகின்ற பொழுது என்னையும் பா அது என்னது என்னை என் ஐ என்னை ஆமா என்னன்னா என்னுடைய ஐயன்ன தலைவன் அப்போ தோழனையோ தோழியோ அன்னை என்ற சொல்லால் ஒரு பெண் குறிக்கலாம் அப்ப அது அன்னை அன்னைன்னு சொல்வது என்னன்னா யாரை நோக்கி சொன்னது அம்மாவை இல்ல தோழியை நோக்கி இது வந்து இப்ப நமக்கு திருவாசகத்தில் வேணா புதுசா இருக்கலாம் சங்கரகத்துல நீங்க அகனானூலாம் பாத்தீங்கன்னா அன்னாய் வாழி வேண்டன்னை அப்படிங்கிறது இலக்கியத்திலேயே நம்ம அகப்பொருள் சுயலாத்த காலத்துல அக அகநூல்லாம் நிறைய இருக்கு அதுல நற்றினை அகநானூறு பாருங்க அந்த அகப்பொருள் சுவை தான் அதிகம் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிட்டு பத்து மட்டும் புறம் பரிபாடல் அது ஆண்டவனை பற்றியது ஒத்த பத்து ஓங்கு பரிபாடல் ஆரியத்தம் களி கழுத்து அகம் அகநானூறு புறம் புறணன் எட்டு தொகையில அஞ்சு நூல் அகப்பொருள் பற்றியது அகப்பொருள் பற்றியது மூன்று தான் புறப்பொருள் பற்றியது அகப்பொருள்னா ஒரு பெண்ணும் ஆணுமாக சேர்ந்து பேசுகிற பேச்சுக்குள்ள அடங்கினது அப்படி அப்படி இருக்குது அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தோழிக்கு உரிய இடம் மிக தனி இந்த காலத்துல தியாகி தியாகின்னு சொல்றமே உண்மையிலேயே தன்னை நாட்டுக்கு அர்ப்பணித்த ஒரு ஒருவனைத்தான் தியாகின்னு சொல்லணும் அதுபோல அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கை அத்தனையும் அந்த தலைவிங்கிற அந்த பெண்ணுக்கே அர்ப்பணிச்சிருவா அவளுக்கு கல்யாணமே கிடையாது தோழிக்கு கல்யாணம் ஆனதா பேச்சே கிடையாது இந்த தலைவியோடு தோழியாகவே இருந்திருப்பாளே தவிர கடைசி வரைக்கும் வேற எதுவுமே கிடையாது அந்த தோழியை பற்றியெல்லாம் அறியணும்னா ரொம்ப அந்த சங்ககால இலக்கியங்கள்ல தான் இருக்கு அதுக்கு ஒரு சூத்திரமே பாடினார் நம்முடைய தொல்காப்பியர் சொல்லது பெண்களுக்கு அறிவு இல்லைன்னு சொன்னா பண்டைய காலத்துல இன்னைக்குதான் நாங்கெல்லாம் சொல்றோம் அறிவு இருக்குன்னு சொன்னேன் மடத்தில உட்கார்றா நீங்க தொல்காப்பியரே சொல்லிருக்கு பெண்ணுலகத்திற்கு நல்ல அறிவு உண்டு என்று ஒரு சூத்திரமே முருகன் ஓம்பல் தன்னியல் பாகலின் உரியதாகும் தோழிகன் உரணி தலைவியின் நலத்தையும் தன் தலைவனுடைய நலத்தையும் காப்பதே இந்த பெண்ணுக்கு கடமை அப்படி இருக்குது தியாகி தன்னை அப்படி அர்ப்பணிச்சுட்டார் இப்படி இருவருக்கும் உற்ற துன்பத்தை காக்கின்ற தன்மை உடையவளாதலின் உரியதாகும் உடனே தோழி மிகச்சிறந்த அறிவுடையலாய் இருப்பள் இன்னமும் பெண்ணுக்கு அறிவுகள் இப்பதான் ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாக உருட்டுறானுவ ஏண்டா பழைய முன்னாலும் முட்டப்பல என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஒன்று சொல்லுவேன் கொஞ்சம் அந்த ஆண்களுக்கு மிகுதி அறிவு அப்படி கொண்டு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கால அமைப்பு இன்னைக்கு கூட எல்லாம் கேட்டாங்க இலங்கையில ஆயிரம் மிருகங்கள் நல்லா கேட்கறாங்க கேள்வி எல்லாம் பின்னால நம்ம கூட அழகா படிச்சவங்கல்ல ஆயிரம் இருக்கட்டும் யா திருக்குறள் திருக்குறள் தான் ஏழு நாளும் பேசணும்னாங்க எங்களுக்கு திருக்குறள் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன் யாரோ சொல்லியிருக்காங்க திருக்குறள் ஐயா படிச்சாங்கன்னா என்னத்தான் படிச்சுட்டு வேணும்ல அதனால அதனால ஒரு நாள் பாயிரம் ஒரு நாள் வாழ்க்கை துணிநிலம் ஒரு நாள் அப்புறம் இதையே துறவரம் அப்புறம் அதே போல அரசியல்ல கல்வி இன்னொரு நாள்ல அருமையா கேள்வி கேள்வி ரொம்ப வேணும் ஏன்னா உபதேசம் கேள்வியினால்தான் தான் வந்து உபதேசம் கேள்வியினால்தான் தான் வர்றது அப்படி கேள்வி அப்புறம் நாடு அமைச்சு அது முடிஞ்சது மருந்து ஒரு நாள் ஏன்னா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி மருந்து வேற யாருமே சொல்லலன்னு தண்ணியாவோ அல்லது திரவமா கொடுத்தாதான் மருந்துங்கிறான் சிவே சிவே அப்படின்ட்டு என்ன சாமியினர் தண்ணியாகவோ மருந்தாகவோ மற்ற மாத்திரையாக கொடுத்தா அது மருந்துல அது ஒன்னல்ல மருந்து அல்லன்னு ஒரு நோய் நீங்கணும்னா நீயே மருந்தா இருக்கணும் வேற யாவனும் சொல்லல திருவள்ளுவர் ஆமா ஐயா காலையில இது சாப்பிடுங்க மத்தியானம் சாப்பிடுங்க சாயந்தரம் சாப்பிடுங்க ஆனா அந்த இதெல்லாம் காரம் எல்லாம் சாப்பிடக்கூடாது ஏன்னு சொன்னதை கேட்டாதானே நோய் நீங்க காலையில் சாப்பிட சாயந்தரம் சாப்பிட்டு சாயந்தரம் சாப்பிட்டேன்னா சீக்கிரம் கரையேற்ற வேண்டும் அப்போ அப்ப நோயாளியே நோய்க்கு மருந்தாகிறான் சொன்னது திருவள்ளுவர் தான் அப்புறம் உற்றவன் தீர்ப்பான் டாக்டர் மருத்துவர் வந்து நோய்க்கு மருந்தா இருக்கிறார் ரெண்டு மருந்து இப்ப சொல்றமே நாம் சாப்பிடுகிற மருந்தும் அந்த நோய்க்கு மருந்தாக இருக்கிறது மூன்று நான்காவது உழைச்செல்வான் அந்த நோயாளிகிட்ட கூட இருக்காங்க பாருங்க இப்ப நர்ஸுங்கிறமே அந்த நர்ஸ் தான் இப்ப உழைச்செல்வான் கூடவே இருக்கிறவன் அவன் அந்த நோய்க்கு மருந்து ஏன் ஐயப்பா காலையில அவர் சாப்பிடலனா கூட மெதுவா எழுப்பி இந்த மருந்த காலையில ஏழுக்குள்ள சாப்பிட வச்சிருந்து சொன்னா என்ன பண்ணணும் இவரு குரட்டை விட்டு தூங்கினா கூட அவருக்கு ஒரு கால் அதுல கடுப்பிடிச்சா கூட ஏன் எப்ப மருந்து அழுப்பு வந்துடும் அதை வாங்கி கட்டிக்கிட்டு என்ன பண்றதுங்க மடையனா இருக்க அப்படின்னு சொன்ன விட அதையும் வாங்கி கட்டிக்கிட்டு திருவள்ளுவர் திருவள்ளுவர்லயே எவையா சொன்ன மருந்துன்னா கொடுக்கற பொடிதான் மருந்து அல்லது தண்ணி தான் மருந்துன்னா பிரம்மாக்கோ பெருளா அனாசின் நான்கு விதத்தில் வேலை செய்துங்கிறியே மருந்து நான்கு விதத்தில் வேலை செய்கிறது எப்படி நோயாளி அதை தீர்க்கின்ற டாக்டர் மருத்துவன் அப்புறம் அவன் கொடுக்கிற மருந்து கூட இருக்கிற புண்ணியம் இந்த நான் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நார் கூட்டே மருந்து பிச்சு விட்டார இதை விட இனிமே மருந்துக்கு ஒருத்தர் சொல்லுங்களேன் பாப்பா நம்ம தமிழனை போல் அறிஞனாக இருந்தவரும் இல்லை விட்டுடுங்க ஆமா ஆமா போச்சு போச்சு இப்ப சொல்ல மாட்டேன் படிக்கவே மாட்டேங்கிறேன் அப்புறம் அப்புறம் எங்க போயிட்டு எப்ப சொன்னான் கிமுல சொன்னான்னு நீங்க கிமுல இன்னைக்கு தோன்றிய மொழிகள்ல வடமொழியோ அல்லது ஆங்கிலம் இப்ப வந்தது அதுல மருந்து என்பதற்கு இந்த நான்கும் தான் மருந்துன்னு சொன்னாங்களா அல்லது கொடுக்கிற மருந்தோ அல்லது இது டப்பியாவோ அல்லது மருந்தாக கொடுத்தாங்க திருவள்ளுவர் சொன்னாரு இதுக்கு பரிமையில என்ன பண்ணா ஒவ்வொன்னுக்கு நாலு பேர் சொன்னான் யாரு உற்றவனுக்கு நாலு தீர்ப்பு அதெல்லையா ஒரு விட்டவன் விட்டவன் தீர்ப்பான் தீர்ப்பான் மருந்து மருந்து தள்ள இருக்கட்டு போடக்கூடாது ஒரு ஒரு பய கிடையாது இன்னைக்கு நாட்டுல அந்த மாதிரி பரிமையில போன்ற உரைகள் எடுத்துக்கலாம் சும்மா மீன் பெருமை பேசி பிரயோஜனம் இல்லை அறிவு வேணும் நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு அறிவா இருந்தாங்க திருக்குறளுக்கு பரிமையல் மாதிரி அதுல என்ன சில தவறு இருக்குன்னா இந்த வடமொழியை ஒட்டி மனு மனுஸ்மிருதியில தான் திருக்குறள் வந்ததுங்கிறார் அது தப்பு அந்த மாதிரி கருத்துக்களை நம்ம மறுக்கணுமே தவிர மற்ற எழுதின உரைகள்லாம் அருமையான உரை இல்லை என்னமோ அதெல்லாம் பேசிட்டு காமத்துப்பால் ஒரே நாள் பிடிச்சிட்டு இவங்களை பிடிச்சதா மங்களமானதாக என்னத்தன்னு ஆயிரத்தி முன்னூத்தி கொட்டி வச்சிருக்கிறேன் இப்படி ஆனா திருக்குறளை கேட்டாங்களே இந்த மாதிரி வெளியில அழைத்தவர்கள் திருக்குறள் இந்த மாதிரி ஒரு ஏழு நாள் தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னது இலங்கை தான் இல்ல இல்ல அதுலயே காலை மாலை முப்போதும் திரும்பியனே தீண்டுவார்க்கடியும் இது மாலையில ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் காலையில கோயில்கள் இல்ல திருவாசகம் பெரிய பிராணம் சிவசிவ ஆகவே அன்னை என்பதற்கு என்ன பேருள் கேட்டா இங்க தோழி தோழியை அன்னை என்று சொல்லலாம் சொல்லலாம் ஆனா அன்னையே அன்னைன்னு சொல்லலாம் தப்பு இல்லை அதுக்காக அன்னைன்னு அம்மான்னு சொல்லக்கூடாது சொல்லலாம் அப்பன் நீ அம்மை நீ என்னது பத்து இது இப்ப இருக்கிற அமைதி தொடர்ந்து இன்னும் அருமையா அருமையா தமிழர்களுக்கு வாய்க்கணும்னு எல்லாம் விரும்புறாங்க ஏன்னா எரிக்காலம் வச்சு இப்படி மீண்டும் போயிடக்கூடாது தொடர்ந்து இருக்கணும்னு கொஞ்சம் அந்த அம்மா அந்த முன்ன இருந்த அம்மா இருக்கால யாரு சந்திரியா நான் வந்து ஜனாதிபதி அங்க பாருங்க ஜனாதிபதி தான் அமைச்சரையே ஆட்டி வைக்கலாமா அதனால ஆயிரம் இருந்தால் நான் சொல்லிதான் அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா அவங்க கொஞ்சம் இது ஆனா அமைச்சர்கள் நல்லா இருக்க வேண்டும் அறநிலையத்துறை அமைச்சர்லாம் அங்க எல்லாம் என்னன்னா வந்தா நம்ம போல பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம் வந்து அவங்களுக்கு ஏதேனும் ஒண்ணு பிரசாதம் கொடுப்பாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் மாண்புமிகு எல்லாம் சரி வேற ஒன்றும் கிடையாது இப்போ உரிமையெல்லாம் கிடையாது அந்தந்த கோவிலையும் காப்பவர்கள் தக்கார் அந்தந்த நிலமெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க பாருங்க அவங்க தான் காக்குறாங்க அருமையா அரசு தலையிட முடியாது ஆறு காலம் அருமையா நடத்துறாங்க கணக்கு கணக்கு ஒன்றும் கேட்கக்கூடாது கேட்பாங்க போக்கும் வரவும் புணரும் இலா புண்ணியனே யாரு கொடுக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப அருமையா வச்சிருக்கேன் எனவே எங்க விட்டுட்டோம் அன்னைப்பத்து ஆமா எத்தனாவது அது பதினேழு இது பாருங்க இது ஆத்தும பூரணம் என்று எழுதுகிறார் தில்லையில் அருளியதுங்கிறார் அது சரி தில்லையில் அருளியதுனா நமக்கு ஒன்றும் தவறு இல்லை ஆனா நம்ம தில்லையில் தான் அருளியதாங்கிறதுலாம் நமக்கு ஒன்றும் வரலாற்று அமைப்பு இல்லை ஏன்னா பெரிய பிராணம் போல மணிவாசம் இருக்க அந்த அது மாதிரி இருந்ததுன்னா அவர் இங்க என்னது பாடினார்னு சொல்லலாம் மணிவாசம் இருக்க அந்த மாதிரி யாரும் வரலாறு பாட முடியல தெரியல அதனால் சரி தில்லையில் அருளியது இருக்கட்டும் ஆத்தும பூரணம் என்னன்னா ஆத்தும்னு என்ன பாருங்க இதெல்லாம் சத்தியமா மணிவாசர் சொன்னதில்லை இந்த பின்னால் இருக்கிற நம்ம ஆளு செஞ்சது ஆத்ம பூரணம் என்னன்னாரு இந்த ஆன்மா மனநிறைவோடு பாடுவது மனநிறைவோடு ரெண்டும் பக்கா வட சொல் எங்களுக்கு ஒண்ணும் வெறுப்பு இல்ல இப்ப அவங்க ஏதேன்னு ரெண்டு தமிழ் சொல்ல பூத்துறாங்களா இல்ல இல்ல வாங்க வாங்க நன்னா வந்தேள் போனேள் அப்படி சொல்ல தவிர மாறி போய் வந்தீர்கள் சொல்லுதோ இல்ல இல்ல இல்ல இல்லப்பா பார்த்தாவது கத்துக்கிட்ட என்ன கேடு உனக்கு அதான் இங்க இல்லைன்னு தெரியுது அதை பார்த்தாவது கத்துக்க கூடாத சொன்னால் விரோதம் குறுகிய மனப்பான் என்ன குறுகிய மனப்பான்மை நம்முடைய மொழியோடு நாம் வாழ்வது குறுகிய மனப்பான் அன்னை பத்து எனவே ஆத்மம் போனோம்னா மன நிறை அந்த ஆத்ம உயிரானது நிறைய பெறும்படியாக அமையும் இந்த மாதிரி இதெல்லாம் பாடிக்கொண்டிருக்கும் போதுன்னு சொன்ன சரி இருக்கட்டும் அடுத்தது இந்த ரொம்ப அருமையா இதெல்லாம் நல்ல பெண்பாளார விட்டு சின்ன பிள்ளைகள சொன்னோம்னா நல்லா அருமையா பாடும் வேத மொழியர் வெண்ணீட்டர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் அதெல்லாம் பாடலாம் பாடலாம் இலங்கையில பாடுவாங்க இங்க பாடினா சமயத்தை பூத்துகிறான் என்ன ஜன்னி பிறந்துடும் பூத்தணும் நொல்லைங்கிறது மட்டும் சொல்லலாம் இல்லை இல்லைங்கிறது மட்டும் மக்குகளும் வேதமொழியர் வெண்ணீட்டர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் யாருன்னாரு பெருமான் என்ன வேத மொழியினர் அவனால் அருளப்பட்டதுதான் நான்மறைகளும் எனவே அந்த வேதங்கள் எல்லாம் சொன்னவன் யார் பெருமான் அதனால அந்த நான்மறையும் சொன்ன வேத மொழியர் வெண்ணீட்டர் அருமையா தண்ணீர் அணிஞ்சிருப்பார் உடம்பு செம்மேனியர் அவருக்கு என்ன பறையினர் நாதம் நாதம்னா இந்த ஓசை ஒலியலாம் ஆனாய் நீங்கிறமே அந்த தொடக்கத்தில் அந்த உலக தோற்றத்திற்கு அந்த ஓங்காரமாக இருக்கிற அந்த ஒலிதான் அப்படியே ஓம் என்றாகி அது இந்த மாதிரி வர உருவங்கள் எல்லாம் பெற்று இப்படி எல்லாம் ஆனதாக சொல்லுகிறார்கள் அந்த ஒளிமயமாக இருந்தது அதனாலதான் அந்த ஒலியானது எப்படி வரும் நாதப்பறையினர் நாதம்னா ஒலி அந்த நாதத்திலேயே அதுக்கே இருப்பவர் நாத கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூப நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி நாராயணம் அக்காயணம் இப்படி எல்லாம் சொல்றேன் இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்த அந்த வேத மொழியர் வெண்ணீட்டர் செமீனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் அப்படி எல்லாம் சொல்லும் என்ன அத அவங்க தான் எனக்கு அம்மா என்று இந்த பாப்பா சொல்றா நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினார் நான் முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும் இன்னும் எனக்கு தான் தனக்கு சொல் அன்னைன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் யாருக்கு அன்னையினாரு எனக்கு மட்டுமா அன்னை இல்லை நாதப்பறையினர் இந்த நாதப்பறை உடையவராக இருக்கிற எனக்கு அன்னையா இருக்கிற அவர் நான் மூகன் மாலுக்கும் நாதர் இன்னாத அன்னே என்னும் அந்த பெரிய பிரமன் இருக்கா திருமல் இருக்காங்களே அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பவர் பெருமான் என்று அன்னி என்று சொல்லும் ஆகவே அதையே என்னமா இருக்கிறான் இந்த பெண் என்ன பெருமானையே தன் மனசுல இருந்து சொல்வதனால அவ வாயில வர்றதெல்லாம் பெருமானை பற்றி சொல்லாவே <laughs> வேற எதுவுமே சொல்லல அதான் தன்னை மறந்தாள் தன் நாமம் கட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளி அப்படியே தன்னை முழுக்கையாக அந்த தலைவனோட எண்ணி வைத்ததுனால பேச்சு மூச்சு எல்லாம் அதுவா இருக்கு அப்படி இருந்த ஒரு அப்ப தன்னுடைய ஆத்ம பூரணம்னார தன்னுடைய ஆன்ம நிறைவாக தன்னை மறந்து அப்படியே பாடுது அது ரொம்ப அருமையா நல்லா ரெண்டு பெண்கள் சேர்ந்து பாடினாங்கன்னா மிக அருமையா இருக்கும் நாதர் இந்நாதனார் இந்த நமக்கு தலைவனாயிருக்கிறது தான் அவங்களுக்கு நாதர் இன்னும் இந்தவர் இந்த அர்த்தம் அவ்வளவுதான் பொருள் அருமை அருமை சொல்லிய பாட்டின் ஓரளவாக நம்ம பொருள் உணர வேணாமா அதனால கண் கண்ணஞ்சான சுண்ணஞ்சானத்தர் கண்ணஞ்சானத்தர் கார் உனைக்காடலீனர் கூவர் அன்னே என்னும் கல் நெஞ்சானத்தர் கண் அஞ்சனத்தர்னர் அப்ப கண்ணுனா கண்ண தெரியும் அதுல என்ன தீட்டு வாங்கலாம் அந்த காலத்துல அஞ்சனம் அஞ்சனம்னா அந்த மறு கருமையான மை அது வந்து தீட்டுவது மேலும் அந்த அந்த புருவம் மற்றதுக்கெல்லாம் பாருங்க ஒண்ணு மட்டும் இப்ப நாம் அழகு பண்ணி கொள்வதெல்லாம் அழகென்ற பெயரில் உடம்புக்கு கேடு தருவதன் ஆனா அன்றைக்கு அழகென்ற பெயரில் அழகு செய்து கொண்டதெல்லாம் உடலுக்கு கூறுபாடு செய்யாது நமக்கு நம்ம முன்னோருக்கு இருக்கிற வேற்றுமை ஆமா ஆமா இன்னைக்கு இங்கேயே கிடக்கிற மையெல்லாம் எடுத்து வச்சு அப்படிங்க இருக்கிற பொருவமே கொட்டி போடும் கண்ணு வேற அப்புறம் முப்பது வயசுலயே அடுத்து ஒரு தம்பியா வருதுன்னு கேட்கணும் ஆமா ஆமா ஆமா அதனால அந்த அஞ்சனம்ங்கிறது ரொம்ப அருமையா அது என்னென்னவற்றால் கூட்டப்பட்டு உடலுக்கும் ஊறுபாடு இல்லாம ஆனா கண்ணுக்கும் அழகு தரணும் ஆமா அப்படிப்பட்ட அஞ்சனம் தான் அப்போ அஞ்சன வண்ணன் என் ஆறுயர் நாயகன் ஆளாமி வஞ்சன யாழர செய்திய மன்னரும் வந்தாரி யாரு முகன் பரதெல்லாம் வர்றான் பாருங்க எல்லாம் வரும்போது ஐயா எங்க அண்ணாச்சியை வந்து காட்டுக்கு துரத்திட்டு காட்டுல இருந்தா பதினாலு வருஷம் கழிச்சு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு காட்டிலையும் இருக்கப்படாதுன்னு சொல்லி அழிக்கிறதுக்கு வந்து வர்றாங்கன்னு குகன் நினைச்சுக்கிட்டான் அதனால அஞ்சன வண்ணன் ஆறுயிர் நாயகன் ஆளாமி வஞ்சனையாளர செய்திய மன்னரும் வந்தாரி பார்த்து வாற்றேன் இந்த கங்கையை தாண்டில போகணும் செஞ்சரம் என்பன தீயுமிடுகின்றன செல்லாவோ ஏன்னா நான் இந்த கங்கையை தாண்டி தானே அவங்க ராமன் பார்க்கலாம் அவங்க தாண்டி ரொம்ப ஒரு வாரம் பத்து நாளாச்சு போயிட்டாங்க இவங்க பின்னால வருது அதனால இங்க குகனுடைய அந்த இது வரும் செஞ்சரம் என்பன தீயுமிழ்கின்றன செல்லாவோ எங்க அம்ப தாண்டில இவங்க எல்லாம் போகணும் இதெல்லாம் என்னன்னு மென்மையான சொல் அஞ்சன வண்ணன் ஆறு கம்பர்ல இதே தானாவை போட்டார் கடமுடான்னு பாடுகொடி படை சாடி அறத்தவரே யாழ வேடு கொடுத்தது பாரனு இப்புகழ் மேவீரும் அருமை கம்பர் கம்பர் தான் அது சொல்றதுக்கு நிறைய நாதி இருக்கு இது சொல்ல நாதி இல்லை அதனாலதான் அதுக்காகத்தான் நாங்க இல்லை சொல்லக்கூடாது சொன்னா ஜன்னி பிறந்தணுமா அதனால கம்பரை பத்தி ஒரு ஆள் பேச சொன்னாங்க ஏன்னா பேசுனாங்க என்ன என்ன வேற்றுமையா ஒண்ணும் கிடையாது இது நிறைய சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க ஐயா தெளிவாக சொல்லணும்னா கூட அதை நான் எனக்கு அடிக்கடி சொல்லி பழக்கம் இல்லைங்கிறேன் அதுக்காகத்தான் செய்யறோம் இவரு ரெண்டாவது இது வந்து மேல உய்தி தரும் <laughs> அது வரலாற்று அமைப்புல இருக்கிறது சிவம் எனவே பாருங்க எனவே என்ன இந்த பாட்டு கண்ணஞ்சானத்தர் கருணை கடலீனர் அவர் என்ன செய்வாராம் உள் கூவர் அன்னே என்னும் உள் கூவர் அன்னே என்னும் என்னால என்னுடைய உள்ளத்திலேயே இருந்து கொண்டு அப்படியே உருக்கிட்டு இருக்கார் என்று சொன்னார் திருவள்ளுவர் அவர் மாதிரி சொன்னது வேற யாருமே இல்லைன்னு அதான் இருக்கிறது ஐயா ஒரு பாப்பா சொல்றான் ஏமா நீ ஏமா காப்பி எவ்வளவு அப்ப காப்பி கிடையாது காப்பி இவ்வளவு சில்லுன்னு ஆத்துறேன்னா நீ ஒண்ணும் என் நெஞ்சத்துக்குள்ள அவர் இருக்கார் எங்க காதலர் அதனால ஏதுன்னு காப்பி கொஞ்சம் சூடா குடிச்சுமே அவர் தலையில பட்டுறாதா ஓடி மாட்டேன் நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கறிந்து நான் சூடாவே சாப்பிடுறது இல்லையே ஏன் நெஞ்சில் இருக்காரு நான் சூடா சாப்பிட்டேன்னா அவர் தலையில பட்டுறாதா உண்மையா தலையில படுமா இல்ல நெஞ்சத்துக்குள்ளதான் அவர் இருக்காரா ஆனா அப்படியெல்லாம் அனுபவித்த அனுபவம் இருக்குதே அவர் இங்க எப்படி அறத்துப்பால் பொறுப்பால் சொன்னாரோ அது போல காமத்துப்பால் செஞ்சிருக்காரு வேற எவனும் போகல என்ன ஆமா ஆமா அவர் தான் போனது ஏண்டி உன் காதலர் எங்க இருக்கானார் என் கண்ணுல இருக்கார் என்ன கண்ணு உள்ள இருக்கும் போது நீ வந்து இமைக்கும் போது உள்ள போடுவாரா அல்லது அந்த இமைக்கும் போது கண்ணுல பண்ணுது படக்கு படக்குன்னு அடிக்கும் போது அடி வாங்குவார் அடி அப்படின்னாரு யாரு தோழி கேக்குறா போடி அவரு கண்ணுள்ளில் போகார் இப்படி அடிக்கும் போது உள்ளேயும் போக மாட்டார் இமைப்பில் நான் இமைக்கும் போது அதனால அடியும் வாங்க மாட்டார் அவ்வளவு நுண்ணியவர் நீ ஒன்னே முக்கா வரிக்குள்ள கொண்டுட்டான கண்ணுள்ளில் போகார் இமைப்பில் பருவரார் நுண்ணியர் என் காதலவர் இது மாதிரி எவன் பாருனா எவன் பாரு கண்ணே காதலியே காதலியே அது நான் தொடர்றது இல்லையா இந்த கவிதையெல்லாம் இடை இந்த இருபதாண்டு தொடவே மாட்டேன் பிச்சிருக்கிற எந்த ஒன்றிலையும் கடவுளை பற்றியா இந்த காதலை பற்றியா அரசியலை பற்றியா பொருளை பற்றியா கொட்டி இருக்கிறாங்க நீ ஒன்னும் புதுசா இதுக்கு மேல கிழிக்கவே முடியாது வராது எனவே இதெல்லாம் ரொம்ப அருமையா கண்ணுள்ளில் போகார் இமிப்பில் பரிவரார் நுண்ணியரும் காதலவர் என்னென்னமோ பண்ண எல்லாம் ஒன்னே முக்கா வரிக்குள்ள சிவ சிவ பாவம் எனவே உள்ளின்றொரு கூவர் அன்னே என்னும் எங்க பெருமா இந்த தலைவன் எப்படின்னு கேட்டா அப்படியே கண்ணஞ்சானத்தர் கருணை காடலினர் கண்ணுக்கு எழுதுகின்ற அந்த அஞ்சனம் போன்று இருப்பார் கருணையே அவருக்கு எப்போ உண்டு என்னுடைய உள்ளத்துக்குள்ளேயே இருந்து என்னை உருக்குவார் அன்னே என்னும் உள்நின்று உருக்கி உலப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவாரால் அண்ணே என்னும் ஏண்டி அப்படி இருக்கும்போது உள்ளத்திலேயே இருக்கும்போது நீ ஏன் அழுகுற அப்படின்னாரு ஏன் அந்த உள்ளத்திலேயே நான் நினைக்க நினைக்க நினைக்க தானா வருது திருவள்ளுவர் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் அன்பு அடைச்சு வைக்க முடியுமா தனக்கு யார் மேல பற்று இருக்குதோ அவங்களை நினைச்சாலே தண்ணி தார தாரையா வருது அதை போய் அடைச்சு கண்ணே நீ தண்ணியே ஒன்னும் வெளியில வராம ஆனா நீ அன்பாருன்னு சொல்ல முடியுமா அன்பிற்கு காதலாய் கசிந்த கண்ணீர் அது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாய் அன்பை அவனும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அன்பு இருந்து அவங்களை யாரும் அடைக்க முடியாது ஏன் அது அவன் கண்ணே காட்டி <laughs> ரொம்ப அருமையா சிவ சிவ என்ன பண்ற ஆழுதலன்றி மற்ற ஆயால் ஒன்றும் செய்குவது அறியாள் யாரு சீதை பிரிந்தே இருக்கலாம் அதனால என்னன்னாரு அப்படியே நிலப்படம் எடுக்கிறார் கம்பர் எங்க இருந்து நான் இருந்த ஊர்ல நான் இருக்கிற ஊரு தேரலந்தூர் அம்மா இருந்ததெல்லாம் அசோகவனத்தில் இருந்தா மேலும் காலமும் எப்பவோ இவர் காலம் எல்லாம் ஒன்பதாம் நூற்றாண்டு காலத்தாலும் முந்தியது இடத்தாலும் எங்கோ இருப்பது ஆனால் இவர் பார்க்கிறார் சுவாமி அசோகணத்துல எப்படி அந்த அம்மா இருந்தாங்க அப்படின்னாரு விழுதல் விம்முதல் மெய்யூர வேதும்புல் வெறுவல் எழுதல் ஏங்குதல் இறங்குதல் இராமனை எண்ணி தொழுதல் சோறுதல் துளங்குதல் துயருடந்து உயிர்த்தல் அழுதலன்றி மற்ற அயலொன்றும் செய்குவது அறியாள் ஒரு பிரிவினால் பெண் என்னென்ன பாடுபடுவாள் அப்படி படிச்சு வருது கொம்பன் தான் கம்பர் கொம்பர் தான் அதுல ஒன்று யாரும் மாற்றமில்லை சிவ சிவ அதனால அப்புறம் இப்படி எல்லாம் பெருமான் தருவாராம் அடுத்த கண்ணீர் தருவாரால் அன்னே என்னும் நித்தமானாளர் நீர் அம்ப அழகியர் சித்த திருப்பரால் அன்னே என்னும்